திருச்சிற்றம்பலம் நாடு சோழநாடு காவிரி வடகரை ஸ்தலம் ஐயாறு திருச்சிற்றம்பலம் கோடல் கோங்கு கங்குளிர் கூவிள மாலை குலாய சீர் ஓடு கங்கை ஒளிர் வெண்பிழை சோடும் ஒருவனார் பாடல் வீணை முழவங்குழன் மந்தை பண் ஆகவே ஆ பாடுமாறு வல்லானுமையாருடையனே தன்மையாரும் அறிவாரில்லை தாம் பிறரெழ்கவே பின்னமுன்னும் சிலை பேய் கணஞ்சூழத்திரிதவர் துன்ன ஆடையுடுப்பவர் சுடலை பொடி பூசுவர் அன்னமாலும் தூரையானுமையாருடை ஐயனே கூறு பெண்ணுடை கோபணம் உண்பதும் வெண்தலை மாறிலாரும் கொள்வாரில்லை மார்பிலணி கலம் ஏறுமேறி திரிவரிமையோர் தொழுதேத்தவே ஆறும் நான்கும் சொன்னானுமையாருடை ஐயனே பண்ணின் நல்ல மொழியார்பவளத்துவர் வாயினார் எண்ணின் நல்ல குணத்தாரிணை வேல் வென்ற கண்ணினார் வண்ணம் பாடி வலி பாடித்தம் வாய்மொழி பாடவே அண்ணல் கேட்டுகந்தானுமையாருடை ஐயனே வேனலானை வெறுவபுரி போர்த்துமை அஞ்சவே வானையூடருக்கும் மதி சூடியமைந்தனார் தேன்னல் பால் தயிர் தெங்கிள நீர் கரும்பின் தெளி ஆனஞ்சாடும் முடியானுமையாருடை ஐயனே எங்கோமாகி நின்றானும் இயல்பரிய பட மங்கை பாகம் கொண்டானும் அதீசூடுமைந்தனும் பங்கமில் பதினெட்டு எட்டோடு நான்கு குணர்வுமாய் அங்கமாறும் சொன்னானும் ஐயாருடை ஐயனே ஓதியாரும் அறிவாரிலையோதி உலகெல்லாம் சோதியாய் நிறைந்தான் சுடர் ஜோதியொஜோதியான் வேதியாகி விண்ணாகி மண்ணோ மோடெறி காற்றுமாய் ஆதியாகி நின்றானுமையாருடை ஐயனே குறவனான் மலர் கொண்டடியார் வழிபாடு செய் விரவி நீரணிவார் சில தொண்டர் வியப்பவே பரவி நாடொரும் பாடனம் பாவம் வரைதல அல்லால் கந்தானுமையாருடை ஐயனே உரை செய்தொள் வழி செய்தறியாயிலங்கை குமன் வரை செய்தோளடர் தும்மதி சூடியமைந்தனார் கரை செய் காவிரியின் வடபாலது காதலார் அரை செய் மேகலையானுமையாருடை ஐயனே மாலும் ஜோதி மலரானுமரி கிளவாய்மையான் காலம் காபு வயிரங்கடி கையன் போர்கழல் கோலமாய் கொழுந்தீன்று பவளம் திரண்டதோர் ஆல நீழலுளானுமையாருடையனே கையிலொண்டுழல்வாரும் கமிழ் துவராடையால் மெய்யை போர் துழல்வாரும் புரை பனமெய்யல மை கொள் கண்ட தென் தோல் முக்கணான் கழல் வாழ்த்தவே ஐயம் தேர்ந்தளிப்பானும் ஐயாருடை ஐயனே பலி திரிந்துழல் பண்டங்கன் மேயையாற்றினை கலி கடிந்தகையான் கடற்காழியர் காவலன் ஒலிக்குள் சம்பந்தன் ஒன் தமிழ்ப பத்தும் வல்லோர்கள் போய் விண்ணிடை மன்னிய சீர்பெறுவார்களே சுவாமி ஐயாரப்பர் அம்பாள் அறம் வளர்த்த நாயகி திருச்சிற்றம்பலம்